நாடகம் சர்மி சர்மி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாளைக்கு எக்ஸாம் வருது என்ன அங்கே ஆனந்து கூட நின்னு அரட்டடிச்சுக்கிட்டு இருக்க நாளைக்கு எக்கனாமிக் எக்ஸாம் இருக்கு அது தெரியாதா உனக்கு சரி சரி அந்த கண்ணாடி தலைவிட்ட போய் அதை சொல்லிடாத ஏற்கனவே என்ன பார்த்து பார்த்து எரிஞ்சு விழுவாரு சரி சர்மி போன கிழமை பேப்பர் பாத்தியா அதுல பாரு இந்த சின்ன பிள்ளைல வீட்டு வேலைக்கெல்லாம் அனுப்புறாங்க தானே அங்க போயிட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்துச்சு அதெல்லாம் பத்தி தேடிடாதீங்க சும்மா இருக்கிறத எதையாவது பத்தி தேடி கழிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா நீ சொல்றதும் சரிதான் காசுக்கு ஆசைப்பட்டு அம்மா அப்பா பிள்ளைங்கள வேலைக்கு அனுப்புறாங்க கடைசியா அவங்களுக்கு பிள்ளைங்களும் இல்ல காசும் மிஞ்சது இல்ல பொண்ணமா தான் வருதுங்க அங்க பாரு சர்மி ஆனந்தும் நிரோஷும் வராங்க சரி அவங்களும் என்னதான் தேடி இருக்காங்கன்னு பாப்போம் அங்க பாருமாச்சா ரெண்டு பேர் இருந்து ஒரே அரட்டை வா நாங்களும் போயிட்டு என்னன்னு தான் கொஞ்சம் கேட்டு பாப்போம் நம்ம பிள்ளைங்க ஏதாவது முக்கியமான கதை தான் காய்ச்சிட்டு இருக்கோம் ஆமா ஆனந்த் என்னமோ பிள்ளை முக்கியமா ஏதோ விஷயம் பேசுற மாதிரி தெரியுது வாங்க ஆனந்த் வாங்க நிரோஷ் முக்கியமான விஷயம் தான் கழிச்சுக்கிட்டு இருந்தோம் சரி ஆனந்த் போன கிழமை பேப்பர் பாத்தியா பேப்பர்ல என்ன தான் வரல நிறைய முக்கியமான விஷயம் தான் வந்துருந்துச்சு நீ எதை பத்தி சொல்ற என்ன ஆனந்த் இப்படி கேக்குற பேப்பர்ல எவ்வளவு முக்கியமான விஷயம் வந்துருந்துச்சு தெரியுமா எஸ்டேட் உள்ள புள்ள நிறைய பேரை வீட்டு வேலைக்கு அனுப்புறாங்க அங்க போயிட்டு அதுக்கு கஷ்டத்துக்கு பணம் சம்பாதிக்க போனா கடைசி அதுக்கு பணமா தாண்டா இங்க வருதுங்க பேப்பர்ல பாக்க கூட அதுல பார்க்கவே முடியல அவ்வளவு கவலையா இருந்துச்சு அதை பத்தி தாண்டா இப்ப காய்ச்சிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் உண்மை தாண்டா நானும் நிரோஷம் வரக்குள்ளயும் அதுதான் காய்ச்சிட்டு வந்தோம் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர இந்த காலத்திலயும் நம்ம சமூகம் மட்டும் ஏன் இன்னும் திருந்தாம இப்படியே இருக்கு இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் தொடர போகுது இப்படி இல்ல ஆனந்த் நீ சொல்றது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தாலும் எல்லாருமே அப்படி இல்லையே இன்னைக்கு அப்படி பார்க்க மலையகத்துல எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு பல்கலைக்கழகம் கூட போயிருக்காங்க அதனால வேண்டி ஒரு இருக்க வேண்டி எல்லாத்தையும் நம்ம அப்படி இது பண்ண இயலாதே இருக்கலாம் நிரோஷ் ஆனா நீ சொல்றது நூத்துல அஞ்சு வீதமா தான் இருக்கும் மிச்ச தொண்ணூத்தஞ்சு வீதமும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல முடியாது சர்மி பார்க்க போனா மலையகத்துல அரசியல்ல இருந்து கலா கலாச்சாரத்திலிருந்து இன்னும் நிறைய விஷயத்த சொல்லலாம் இப்ப இருக்கிற பெற்றோர் வந்து எல்லா விஷயத்திலுமே பிள்ளைகளை வந்து முன்னேற்றணுங்கிறத நினைக்கிறாங்க இதனால தான் அவங்க எதையுமே பத்தி யோசிக்காம வெளியில வேலைக்கு அனுப்புறாங்க ஆனா கடைசியில அவங்களுக்கு மிஞ்சிறது வந்து எதுவுமே இல்ல அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும் மலையகத்தை பொறுத்தவரையில வித்தியாசமான வாழ்க்கை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த இதுல இருந்து இவங்க வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க இதனால தான் இப்படியான நிலைமையெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது தொடர்ந்து நம்ம இவங்களை இப்படியே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல இது இதுக்கு ஏதாவது தீர்வு ஒண்ணு காணணும் அதுக்காக தாண்டி நம்மளும் என்னமாவது செய்யணும்னு சொல்லி யோசிக்க வேண்டியதா இருக்குது அவங்களோட பிரச்சனை இப்ப மட்டும் இல்லையே அது வருஷ காலமா தொடர்ந்துகிட்டு தானே இருக்குது அவங்களுக்கு எப்பதான் விடிவு கிடைக்க போகுதோ தெரியல புதுசா இன்னொரு சமூகம் வந்து எங்க திருத்த போறது கிடையாது நாங்களே தான் எங்க சமூகத்தை திருத்தணும் நாங்களே தான் முன்னேறணும் அதுக்காக இப்படி உயிரை பழி கொடுத்து தான் நாங்க முன்னேறணும்னா அந்த முன்னேற்றமே எங்களுக்கு தேவையில்ல இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பு முழக்கம் ஊடக பிரிவு நிகழ்ச்சியினை தொகுத்தளித்து விடைபெற்று செல்லும் நான் அன்புடன் சைலஜா வணக்கம் நேர்களே